ஒரு சின்ன சரித்திரம் ஒரு கோபி வந்து நாகப்பழம் ஒரு நாகராஜன் நாகப்பழம் எடுத்துன்னு நிறைய நாகப்பழம் மகாவிஷ்ணு கால் நிமிஷம் தான் என்ன இந்த பாட்டு மாத்திரம் பண்ண என்ன அந்த கான்டெக்ட் புரியாது சொல்லணும் கிருஷ்ணன் வீட்டுக்கு வந்து அந்த காலத்துல கேஷ் இல்லை பண்ட மாதிரி கிருஷ்ணன் வந்து தானியம் எடுத்துன்னு வந்துதான் கையில அப்படி கொண்டு வந்தா மறுபடி எல்லாம் தொட்டும் பகவான் எல்லாரும் கொடுக்கறதா தெரியும் வாங்கிக்க தெரியாது இவ கூட நிறைய பழம் வச்சிருந்தா அது எல்லாத்தையும் அவன் கையை பார்த்துட்டே போட்டான் நான் பழம் சொல்லலாம் பழத்திலேயே பஞ்சாமிரத அபிஷேகம் பண்றான் இந்த பழத்துல அவன் காலையே விட்டான் எல்லாத்தையும் சந்தோஷமா கால கையை பார்த்துட்டு போட்டேன் கூட காலி ரொம்ப சந்தோஷம் கிருஷ்ணன் கையை பார்த்தா அதுல என்னென்ன முறைகள்லாம் இருக்கு இருக்கு பங்கஜ நாவா பங்கஜ நேத்ரா பங்கஜ தாமரப்புற கண்ணு தாமரப்புற கையெல்லாம் சொல்றோம் அது ரொம்ப அழகா ஒரு பார்த்து அந்த கோபிக்கு ரொம்ப சந்தோஷம் பழமெல்லாம் கொடுத்தாச்சு கூடி தலையில வச்சு லீலா சுக்கர் குருவாயூர்ல இருக்கிற போது யாராவது ஏதாவது கேட்டா பதில் குருவாயூரப்பனை கேட்டு பதில் சொல்லுவார் உனக்கு ஏதாவது சந்தேகம்னா அங்க கேட்டு டைரக்டாவே கிட்டத்தையே கேட்டு சொல்லுவார் இந்த இந்த கோபி என்ன பண்ணா நாகப்பழம் தான் பழம் தானே விற்கணும் கொஞ்சம் போன உடனே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணனே வித்துட்டு போனான் கிருஷ்ணனே வித்துட்டு போனான் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டே போறான் ஸ்ரீ கிருஷ்ணனே வேலை வச்சுட்டு போறான் கொஞ்ச தூரம் போனவுடனே கனமாச்சு அந்த கூட ரொம்ப கனமாச்சு எடுத்து பார்த்தா அது கூட நவரத்னமா இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை ஆல் ஜுவல்ஸ் இந்த நவரத்னம் கோல்டு கூட ஒரு மெட்டல் தான் பிளாட்டினும் ஒரு வெள்ளை வெள்ளை எவர் ஒரு மாதிரி அதுக்கு அப்போ கொடுத்துருக்கோம் அட்வர்டைஸ்மெண்ட் அதே மாதிரி இரும்பு ஒரு மெட்டர் இல்லையா எல்லாம் மண்ணு தான் எல்லாம் மண்ணுன்னா மண்ணை சாப்பிட்டு வரும் கொஞ்சம் மண்ணை கூட தின்னு வச்சான் இங்கே இந்த கோபி வந்துட்டு போன உடனே அவன் அவ பாடுறா தூக்கும் போனாலும் இமை பொழுது மனமல்லோ அளவா தயிருடனவனீதம் கலவிட வந்தத்தும் போரழுவம் இவொழுது ஆரம் மனமல்ல தரவாரத்தே தயிருடனவனீதம் கலவிட வந்ததும் நந்த கோபன் செய்த negro. காலினில் விழுந்த நினைவெல்லாம் நிறைவாகி நிறைவாகி பந்தத்தில் இவை பொழுது மனவன்றோ களவாரே கையிலுடனவனே தம் களவிட வந்தது Thank you.